வணக்கம் நற்றினையின் அன்பு நேயர்களே சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பிறமொழி பாடல்கள் வரிசையிலே இடம்பெறும் தெலுங்கு பாடலுக்காக எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கின்றீர்கள் இதோ கவிஞர் பெருமக்கள் தங்களின் பாடல்களின் செல்வாக்கினால் செல்வ செழிப்பை அடைந்து கொண்டு வருகையில் அதை மேலும் பெருக்கிக் கொள்ள எண்ணி திரைப்பட தயாரிப்பு படிகளிலும் இறங்க விருப்பம் கொள்வதுண்டு அவ்விதம் இறங்கி முன்னேற்றம் கண்டவர்கள் குறைவு சேர்த்து வைத்த பணத்தை கிணற்றில் போட்ட கற்களை போல் செய்து படியேற முடியாமல் பரிதவிப்பில் அகப்பட்டு பாடம் கற்றவர்களே அதிகம் எனலாம் அவர்களில் ஒருவர் கவிஞர் ஆலங்குடி சோமு நல்ல பல பாடல்களை எழுதி முன்னுக்கு வந்து கொண்டிருந்த அவரையும் தயாரிப்பாளராகும் ஆசையானது விடவில்லை தெலுங்கில் வெற்றிகரமாக ஓடி வசூலை தந்திருந்த சட்டே கலிப்பு சட்டேயா எனும் படத்தின் கதை அமைப்பு அவருக்கு பிடித்து போக அந்த படத்தை தழுவி தமிழில் பத்தாம் பசலி எனும் தலைப்பிட்டு படம் தயாரித்து அதற்கு சிறப்பான பாடல்களையும் எழுதினார் கவிஞர் கே பாலச்சந்தரின் இயக்கத்தில் நடிகர் நாகேஷ் அந்த படத்தில் கவனத்திற்குரிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் வி குமாரின் இசை அமைப்பும் பாராட்டும் வகையிலே அமைந்திருந்தது அந்த படத்தில் இடம்பெற்ற வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒன்று எனும் தாலாட்டு பாடலானது கேட்போரை மிகவும் நெகிழ வைக்கக்கூடிய பாடலாக அமைந்தது அது தெலுங்கில் ஒலித்த போதும் அந்த பாதிப்பை அங்கும் செய்திருந்தது தமிழில் டி எம் சவுந்தரராஜனும் இசையமைப்பாளர் குமாரின் மனைவி ஸ்வர்ணாவும் அந்த பாடலை உருக்கமாக பாடியிருந்தனர் இப்போது உங்களுக்காக முத்து முத்து நவ்வு என்று தெலுங்கில் நீரோட்டமாக அந்த பாடல் பாய்கிறது உணர்வுகளும் அதை தாங்கியுள்ள உள்ளங்களும் எங்கேயும் ஒன்றாகத்தான் உள்ளன என்பதற்கு இந்த பாடல் தக்கதொரு சாட்சியமாக விளங்குகிறது நேயர்களே நீங்களும் கேட்டு மகிழுங்கள் ra ముద్దు ముద్దు నవ్వు బుగ్గల్లో రువ్వు జాజి మల్లెపూ బజ్జోమ నువ్వు ముద్దు ముద్దు నవ్వు బుగ్గల్లో రువ్వు జాజి మల్లెపూ బజ్జోమ నువ్వు బజ్జోమ నువ్వు అంటవో ఏ తల్లి నోములో ఈ ఒంటి వానికి నా వంటి పేదకు ఏ ఇంటి పంటలో ఏ తల్లి నోములో ఈ ఒంటి వానికి నా వంటి పేదకు ప్రాణాలు పోషాబు బతకాలి అన్నావు ఉరితాడు జోజోల ఉయ్యాల చేశావు ఉయ్యాల చేశావు ముద్దు ముద్దు నవ్వు బుగ్గల్లో నువ్వు జాజి మల్లె పువ్వు బజ్జోమ నువ్వు బజ్జోమ వచ్చావు ఈ పూరి గుడిసెలో నా బీడు మనసులో నా బాధ నావు నీ గాధ చెప్తావు ఈ పూరి గుడిసెలో నా బీడు మనసులో చిన్నారి పొన్నారి చిగురల్లె వెలిశావు గిరి లేదు మనసుంటే అన్నావు మనసుంటే అన్నావు ముద్దు ముద్దు నవ్వు బుగ్గల్లో నువ్వు గాజి మల్లె పువ్వు నువ్వు బుగ్గల్లో జాజి మల్లె పువ్వు బజ్జో మను బజ్జో మను